அதோடு சேர்ந்து சிரிப்பார் கழிப்பார் கணிப்பார் அதனால இந்த அரியரோடு கூட்டுவது அந்த அரியரோடு கூட்டிய அதிசாற்புதம் படம்பேனி எனக்கு எனக்கு எல்லா நன்மையும் படங்கி எல்லா நன்மைகளும் பெற்றிருக்கிற அடியாரோடும் கூட்டி எனக்கு இப்படி எல்லாம் செய்தான் அப்பதான் எனக்கு மட்டும் நீக்க நான் மட்டும் போதாது நான் தனித்திருந்தா மீண்டும் ஒரு கால அதில் சேர்ந்தாலும் சேருவேன் அடியரோட கூட்டி விட்டா அது நீ சுத்தமா நீங்க அதனால அதான் நம்ம செம்மல நோண்டால் செயலொட்டா அம்மலம் கடி அன்பரோடு மடி ஆளற நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தான் அடியாவுடைய வேடத்தையும் தொடணும் பெருமானையும் தொடுமே என்றெல்லாம் சொன்னார் பன்னெண்டாம் சூத்திரம் அல்லவா உம் இப்படியெல்லாம் இருக்கு பொச்சையானை பிறவியில் பொச்சையானை பிறவியில் பொச்சைனா காடு காடாக வழங்குகிற இந்த பிறவி என்னது பிறவி காடு அந்த பார்க்க பொச்சையாகிய இப்பிறவியில் கிடந்து நான் புழுத்தலை நாய் போல தலை புழுத்தலை நாய் போல இந்த நாய்க்கு எதேன்னு ஒன்று ஏற்பட்டா அதையே நோண்டிட்டு இருக்கும் தப்பி தவிர எதேன்னு தலையில ஒரு சின்ன ஏதாவது கல்லுகள் அடிச்சா அது யாராப்பா பொண்ணு மட்டும்தான் தடவி தடவி தடவி அதை பெரிதாக்கி தானே போகும் என்ன பண்ண அதுக்கு அதுக்கு இருக்கிற குணம் அதே தொடர்ந்து திருவள்ளுவா போல பிறவியில் கிடந்து நான் புழுத்தலையினாய் போல இச்சையாயின ஏழையற்கே செய்து ஏழையருங்க என்ன பொதுவாக கொடுத்தாலும் ஏழை என்ன அர்த்தம் பொதுவா இங்க பெண்ணு இங்க பெண்ணு பெண்ணு பொண்டாட்டியும் இது அது மாதிரி இருக்கிற அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தே தவிர வேற யாருக்கு செய்யல அல்லவா இங்கே ஏழை ஏழையற்கே செய்து ஏழையர்னு இன்னொரு பொருள் ஏழைன்னா சிறந்த அறிவில்லாத மேம்போக்கு நிற்கிறான் பாருங்க அவங்களுக்கு ஏழைன்னு கூட இப்போ ஏழை தொழும்பனியன் அங்கே இருக்குன்னு கேட்டா எதையுமே நல்லா ஆராயரல பரபரக்க வேண்டாம் பல காலம் சொன்னேங்கிற பாருங்க இவர் பல பரபர பரபரப்பரன்னு இருந்து எதிலையும் ஆழமா இருக்கார் அந்த அது கூட ஏழமைன்னு பேர் தொல்காப்பியத்தில் தான் இருக்குது சோழ சிவ சிவ பரிமையில தான் அப்படி விடையெழுதுவார் ஏழையர் என பன்மையால் என்று பெண்பாலாரை கொள்க சிவ சிவ அவங்க எல்லாம் எழுதல என் செய்தங்கு இணங்கிய திரிவேனை அந்த பெண்களுடவே நானும் இருந்திருந்து இப்படி சிற்றின்பத்தை தலைக்கின்ற என்னை இச்சகத்து அரி ஆயனும் எட்டாத தன் விரை மலர்கடகாட்டி இச்சகத்தில் இச்சகத்தில் இந்த உலகத்துல இந்த திருவண்ணாமலையில தான் இந்த திருவண்ணாமல் தான் என்ன செய்தாரு அரி அயனும் எட்டாத தன் விரை மலர்கடல் காட்டி ரெண்டு பேரும் அடியும் முடியும் தேடும் போது ரெண்டு பேருக்குமே தெரியாத காட்டான் எங்க சார் காட்டினாரு ஆனா இல்லை இந்த உலகத்துல தான்டா அது இந்த உலகம் என்பது திருவண்ணாமலையா அன்னைக்கு இங்கே இந்த திருவண்ணாமலை தான் அப்படி அந்த ரெண்டு பேருக்கும் காண முடியாத தன்மையை காட்டிய பெருமான் விரை மலர்கடல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே அச்சன் அச்சன்கிறது இங்க அப்பான்னு குடிக்கும் அப்பாவை குடிக்கும் அந்த அந்த தந்தையாக இருந்து எல்லா உயிரிலும் ஆட்கொள்ளுகின்ற பெருமான் என்னையும் ஆட்கொண்டான் அந்த அற்புதத்தை எனக்கு சொல்ல தெரியல என்றெல்லாம் சொல்கிறார் ரொம்ப அருமை செரியும் இப்பிறப்பு இறப்புவே நினையாது செறி உழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கண்டயம் கண்களும் உண்ணியே கிடப்பேனி செரியும் இப்பிறப்பு இறப்பு இவை எதோடு செரியும் இந்த உயிரோடு செரியும் பிறப்புங்கிறது எதோடு சரியும் உயிரோடு தானே அதனால இந்த மாதிரி போன பிறப்பு இந்த பிறப்பு பின்னை வருகிற பிறப்பு என்றெல்லாம் சொல்லுவேன் எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தே எம்பெருமான் என்றாலே அந்த செடியும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க முடியாத அந்த பிறப்புகள் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது ஏன்டா இப்ப இந்த பிறந்து பிறந்து வர்றமே அது ஏன் அந்த மாதிரி வர்றோம் அதுக்கு ஒரு முடிவு காலம் இல்லையா முடிவு காலம் இருந்ததுன்னா என்ன செய்தா அது போகும் இப்படி ஒரு சிந்தனை எனக்கு வல்லியே இல்லையே ஏதோ பிரகரம் இருக்கிறோம் போறது என்று இப்படித்தான் நான் போனே தவிர இது ஏன் எப்பொழுது மாயும் எப்பொழுது நன்மை கிடைக்கும் என்பதெல்லாம் தெரியலையே பத்தாவது குரல் என்ன பத்தாவது குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதா நீ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்போ உச்ச நீதிமன்றம் ஒண்ணுமே சரியாவில்லை அது மாதிரி இப்படி எல்லாம் கிடக்கின்ற திரிவேணி இணங்கியே திரிவேணி இந்த இடத்துல கூட என்ன பண்ணீங்கன்னா அப்படி திரிய இருந்த என்னை பெருமான் இப்படி செய்தார்னு சொன்னோம்னா அவர் தெரியாது தெரியலாம் அல்லவா திரிவேணி திரிய இருந்த என்னை இச்சகத்து இச்சகத்து அரி அயனும் எட்டாத தன் விரைமலர் கடல் காட்டி இந்த உலகத்துல ரெண்டு பேர் தேடி போய் ரெண்டு பேரும் அப்பா புள்ள ரெண்டு பேருமே அறியல அப்படிப்பட்ட திருவடியை எனக்கு காட்டி அச்சன் எங்க தன் தந்தையாக இருக்கிற பெருமான் என்னையும் ஆண்டு கொண்டறிய அருடைய அற்புதம் அறியேனி செரியும் இப்பிறப்பு இறப்பு சரியன்னா உயிரோடவே சேர்ந்து வருகின்றது ஏன் அந்த வெனிசிய மீண்டு அனுபவிக்க அதனால் பிறக்க மீண்டும் வினை செய்ய அதனால் பிறக்க இப்படி வினையிலேயே மாறி மாறி மாறி பிறக்கிறது அல்லவா என் யாது இது இப்படி பிறக்கிறமே இது எப்ப நீக்குவது என்று தெரிந்து கொள்ளாமல் செறி குடலார் செய்யும் கிரியும் பெண்பால் பெண்பால் அவங்க செய்யும்படியான கிரியின்னா பொய்மையான சில அமைப்புகள் எல்லாம் செய்வாங்க அப்படி செய்கின்றதுல அதுல நான் அடிமைப்பட்டு கீழ்மையும் கண்டயம் கொண்களும் கண்களும் உன்னியே கிடப்பேனே அப்படிப்பட்ட நிலைமையில அவங்க இன்பத்துறையில நான் எளியரானாலும் கூட மீண்டும் அந்த பெண்களையே நினைத்து நினைத்து அவங்க கண்களை பற்றியும் அவருடைய உடம்பை பற்றியும் நினைத்தே கிடக்கின்ற என்னை இறைவன் என்ன செய்தான் எம்பிரான் எனக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற பெருமான் எல்லை இல்லாத தன் இணை மலர் கடல் காட்டி எல்லை இல்லாதன்னா அந்த திருவடிக்கு ஓமை சொன்னோம்னா எந்த ஓமையும் சொல்ல முடியாது ஐயா அந்த திருவடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன ஒரு மாதம் எடுத்துங்க அடுத்த மாதம் சொல்லுங்கன்னா கூட ஒரு மாதம் அல்ல என் ஆயுள் காலம் முழுது செஞ்சாலும் தெரிய முடியும் அப்படிப்பட்ட அருமையான திருவடி சரிங்களா எல்லை இல்லாத தன் இணைமலர் கடல் காட்டி அந்த அற்புதமான திருவடிகளை எனக்கு காட்டி அறிவு தந்து என்ன அறிவு என்ன இறைவனை அறிகின்ற அறிவை தந்தார் அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனி எல்லாம் செய்த பெருமானுடைய அற்புதத்தை நான் இன்னும் நினைத்து கூட பார்க்கலையே நான் தண்ணீர் தெரியவில்லை என்றெல்லாம் ரொம்ப அருமையா நினைக்கிறார் ரொம்ப அருமை இதுல திருப்பெருந்துறைன்னு எங்க வருது பெருதா வல்லியா எங்க வருது எதுங்க இந்த பதியத்தில் வருதா சரி அடுத்தது பாருங்க அதுவும் திருப்பெருந்துறையில் அவருடையது என்று போட்டிருக்காங்க இது சென்னி பத்து ஏன் சென்னி